الله تحويلا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع من ذنوبه كيوم ولدته أمه متفق عليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுகே உரித்தாகும் சலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சையீதனா முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் மற்றும் எல்லா உண்மையான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹுவ தாலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை அடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக முழு உலகத்திலிருந்தும் ஹாஜிகள் அவரவர்களுடைய ஊர்கள் இருந்து நாடுகள் இருந்து அல்லாவுடைய இல்லத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறான் அவங்க செலவழிக்கிறத கொண்டு வாங்க முடியாத அவர்களையே விற்றாலும் வாங்க முடியாத மிக பெரிய கூலிகளை அடைந்து கொள்ளும் நோக்கத்தில மக்காவை நோக்கி அந்த புனிதமான பயணத்தை மேற்கொண்டு உலகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் போய்கொண்டிருக்கிறான் அந்த பிரயாணம் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரயாணங்களை விடவும் ரொம்பவே வித்தியாசமான பிரயாணம் அந்த பிரயாணம் உள்ளத்தை ஓர்மைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது கண்களுக்கு சில காட்சிகளை பார்ப்பதற்கு மாத்திரமாகவோ உள்ள ஒரு பயணமாக இல்லை அந்த பிரயாணம் சுவர்க்கத்தை வாங்குகிற பிரயாணம் அந்த பிரயாணம் பட்டோலைய அப்படியே அழிச்சு திரும்பவும் புதிய ஒரு பட்டோலைய எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பிரயாணம் அந்த பிரயாணம் வறுமையை இல்லாமலாக்கி ஒரு மனிதனுடைய பொருளாதார வரக்கத்துக்குரிய கதவுகளை திறக்கக்கூடிய பிரயாணம் ஆகவே இந்த பிரயாணம் மற்ற பிரயாணங்களில் இருந்து வித்தியாசமாக அல்லா வச்சிருக்கிறான் எனவேதான் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அந்த பிரயாணத்தை பற்றி ரொம்பவே சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு ஹாஜி இந்த சிறப்பை அடைஞ்சாலே அவரோட வாழ்க்கையில கிடைக்கிற பெரியோரு புனிதம் அது பெரியோரு பாக்கியம் சொல்லவாக அலைவ செல்லம் சொன்னாங்க மண் ஹஜ்ஜல் யார் ஒருவர் பேரு புகழுக்காக மக்களுக்கு காட்டுறதுக்காக பேர் வாங்குறதுக்காக மக்களிடத்துல இடம் பிடிக்கிறதுக்காக என்ன பிழையான நோக்கங்கள் இல்லாம அல்லாவ சந்தோஷப்படுத்துற ஒரே நோக்கத்துல ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வாரோ அங்க போன பிறகு அந்த இடத்திலையும் வாய கட்டுப்படுத்திக் கொள்றார் நான் இருக்கிறேன் பேச தெரியும் என்று பேசாம அங்க போயிட்டு பாவங்கள் செய்யாம பலம் எருபுஸ் ஹஜ்ஜ முறிக்கக்கூடிய மோசமான பாவங்களை செய்யல வலம் எஃப்சு வேற பாவங்களையும் அவர் செய்யல அல்லாஹு சுபானுவத்தாலா இந்த ஹாஜிக்கு என்ன கொடுக்கிறான்டா அவர் திரும்பவும் உலகத்தில பிறந்து வாரவரை போல திருப்பி வருவாராம் ரஜா மிந்து அவருடைய தாய் பெற்ற நாளையில துனியாவை அவர் கண்ட நாளையில அவரிட பட்டோலையில எப்படி பாவங்கள் இருக்கில்லையோ புதிய பட்டோலையாக இருந்ததோ வெண்மையான பட்டோலையாக இருந்ததோ முறையான ஹஜ்ஜு செய்துவிட்டு வரக்கூடியவங்களும் அப்படியான பட்டோலையோட வாராங்க என்று சொன்னாங்க மேலா நபி சொல்லா புகாரியில் இந்த ஹதீர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இத காசை கொண்டு வாங்கிடுமா இருபது இருபத்தஞ்சு லட்சத்தால் இப்படி வாங்கிடுமா பட்டோலை இருக்கிற எல்லா சொத்துகளை வித்தாலும் வாங்குறதுக்கு இயலாது மேலும் சொன்னாங்க நபி செல்லம் இதுவும் ஹதீஸ் ஆகிரத்துல கிடைக்கக்கூடிய மிக பெரிய ஒரு வகுமானத்தை சன்மானத்தை பத்தி சொன்னாங்க சொன்னாங்க மபரூர் இல்லல் யார் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஒன்று செய்தாரோ அவருக்கு லட்சத்தில கோடியில நன்மை இல்லை அப்படியெல்லாம் நன்மை சொல்ல சொல்லதுக்கு இல்ல அவருக்கு கூலி சுவர்க்கம் தான் சொன்னாங்க மேலாண்மை சொல்லலாம் சொர்க்கத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வாரார் பாவம் இல்லாத பத்தோடையோட வாராரு சுவர்க்கத்துக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளோடையும் மக்மூலான ஹஜ்ஜ செய்தவர் திரும்பி வருகிறார் என்று சொன்னாங்க சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் தபராணியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ்ல சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க யாரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யறாங்களோ யாரு ரொம்ப திருப்திப்படுத்துறதுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யறாங்களோ அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்பி அந்த அமல செய்த மனிதரை எப்படி கவனிக்கும் என் பியானி அந்த மனிதன் பாவங்களையும் இல்லாமலாக்கும் அந்த மனிதனை வறுமையில இருந்து பிச்சை கேட்கிறத்துல இருந்து அல்லாவரை பாதுகாத்துருவான் என்று மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க இது மேல்வாரியாக ஹஜ்ஜ பற்றி வந்திருக்கக்கூடிய சகைகான மூணு சிறப்புகள் இந்த சிறப்பை எல்லாராலையும் அடைய இயலாது உலகத்தில் எல்லாருமே பணக்காரரும் அல்ல பணம் இருந்தது எல்லா வருஷமும் எல்லாருக்கும் போகவும் இயலாது இலங்கையிலே சுமார் மூணு மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க முப்பது லட்சம் பேர் அனுமதி கிடைச்சிருக்குது மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு முழு உலகத்திலேயும் இருநூறு கோடி பேர் இருக்கிறாங்க அங்க ஒரு பதினேழு லட்சம் பேர் வராங்க அப்ப அடுத்தவங்க இந்த நன்மை அடைகிறதுக்கு வழிகள் இல்லையா பணம் இருக்கிறவங்க கூட எல்லா வருஷமும் போயிடாது பல வருடங்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு போகையிலும் இந்த உயர்ந்த நன்மைய வாழ்ற காலத்துல இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறதே சுவர்க்கத்தை வாங்கறதுக்கு சுவர்க்கத்தில் உள்ள பதவிகளை வாங்குறதுக்கு சுவர்க்கத்தில் உள்ள உயர்ந்த அந்தஸ்துகள் அடைவதற்கு அல்லாவை சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கு அப்ப எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லையான்ற ஒரு ஏக்கம் வரும் இதனால பொதுவாக உலமாக்கல்ல வழக்கம் ஹஜ்ஜாதிகள் புறப்பட்டு போற நேரம் ஊர்ல இருக்கிறவருக்கு வழி காட்டுவாங்க அல்ல உங்களோட இறக்கம் உங்களிட பணம் இல்லை என்றாலும் உங்களுக்கு அமைப்பு இல்லை என்றாலும் வீட்டுல இருந்து கொண்டே ஹஜ்ஜர நன்மைகளை அடைஞ்சுக்கோங்க வீட்டுல இருந்து கொண்டு ஹஜ்ஜர கடமையை முடிக்கிறாரு ஹஜ்ஜி பருளானவர் பெய்தே ஆகணும் அப்பதான் அவர் ஹஜ்ஜி சென்றவராக ஆகுவார் ரப்பிட்ட குற்றத்தில் இருந்து தப்புவார் ஹஜ்ஜர நன்மை அடையணும் என்றா ஹஜ்ஜர நன்மை சுவர்க்கம் ஹஜ்ஜர நன்மை பாவ மன்னிப்பு இந்த நன்மை அடையணும் என்றா நாலாந்தம் அடையிறதுக்கு வழிகள் இருக்கிறது நாலாந்த மடையிடத்துக்கு வழிகள் இருக்குது அல்லாவுடைய ரசூல் உண்மத்தோட ரொம்ப இறக்கம் உள்ளவங்க அல்லா தீன லேசாக்கினவன் ஏழை மனிதர்களும் வீட்டில இருந்து அவங்களோட பட்டோடைய ஹஜ்ஜட நன்மையால நிறைச்சி கொண்டு போறதுக்கு அல்லா வழிகளை வச்சிருக்கிறார் அப்படியான சில அமல்கள் அதுல முதலாவது அமல் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் காட்டி தந்தாங்க அதுல முதலாவது அமல் உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு வசதிகள் இல்ல ஆனா வேர்வை சிந்தாம பணம் செலவழிக்காம நன்மை அடைகிறதுக்குள்ள முறைதான் உள்ளத்தால உறுதியாக நீயத்து வைங்க அல்லா நீ சந்தர்ப்பம் தந்தா நானும் ஹஜ்ஜிக்கு போவேன் இந்த நீயத்துக்கே ஹஜ்ஜட கூலி கிடைச்சிடும் இந்த நீயத்துக்கு யாருக்கு செலவு போ யாருமே பேங்க்ல டிபாசிட் பண்ண தேவையில்லை இந்த நீயத்து வைக்கிறதுக்கு அல்லாவோட ரசூல் சொன்னாங்க இன்னமல்லாமல் அமல்களை எடை போடுறது அமல்களுடைய கூலிய முடிவு செய்யறது நீயத்துகளை கொண்டுதான் இது முதலாவது இலகுவான வழி இரண்டாவது வழி என்னென்றா ஒருவர் ஏற்கனவே ஹஜ்ஜி முடிச்சிருக்கிறார் அவருக்கு அல்லா வரக்கத்தாக செல்வத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க உங்களோட பணத்தால ஒரு நல்ல ஒரு மனிதரை தெரிவு செய்து அந்த மனிதரை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கிறீங்க வீட்டில் இருந்து கொண்டே அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜர கூலி எழுதுவான் நீங்க வீட்டுக்குள் இருக்கிறீங்க மனைவி மக்களோடு இருக்கிறீங்க தொழிலோடு இருக்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கூலி எழுதுவான் ஏன் அவரோட ஹஜ்ஜிக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க வேளாண் ரசூலுல்லாஹி சொன்னாங்க மண்டல் அலா ஹைரின் யார் ஒரு நல்ல ஒரு விஷயத்த இன்னொரு மனிதனுக்கு காட்டி கொடுக்கிறாரோ சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த நல்ல விஷயத்தை அவர் செஞ்சது போல கூலி கிடைக்கும் வாயால ஒரு அமல சொல்லி கொடுத்தவருக்கே கூலி என்றா அந்த அமல செய்யறதுக்கு தந்த சொந்த பணத்தை செலவழித்தவருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான் மூணாவது அமல் சொல்லி தந்தால் செல்லாஹு அலைவ செல்லம் ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்குள்ள வசதிகள் இல்லை அவருக்கு உம்ரா செய்யறதுக்குள்ள வசதிகள் இருக்குது அவங்க ரமலானுடைய காலத்துல உம்ரா செய்யுங்க ஹஜ்ஜட கூலி கிடைக்கும் அதுவும் எப்படிப்பட்ட ஹஜ்ஜட கூலி ரசூலுல்லாவோட ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடைக்கும் புகாரி சரீஃபில் இருக்குது துன்சி ரமதான் யாரு ரமலானுடைய மாதத்துல உம்ரா வந்து முடிக்கிறாரோ ஒரு ஹஜ்ஜிக்கு சமமான கூலி கிடைக்கும் என்றான் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவங்களோட ஹஜ்ஜிக்கு வரல வர வேண்டியால் வரல பின்னால் அவரை கண்டு செல்லல்லாஹு அழகி செல்லம் கேட்டாங்க உங்களை இல்லையே ஏன் நீங்க ஹஜ்ஜிக்கு வரல சொன்னாங்க யார சொல்லலாம் சில பிரச்சனைகள் மகரமுடைய துணைகள் இல்லாத சில சிக்கல்கள் இருந்தது அதால வரல செல்லல்லாஹு அலையம் சொன்னாங்க நீங்க ரமதானில உம்ரா செய்ங்க என்னோட ஹஜ்ஜு சங்கருக்கு சமமான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த பெண்மணி உற்சாகப்படுத்தினாங்க சொல்லல்லாஹுடைய சொல்லம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய கூலிய மொத்தமாக ரொக்கமாக அடைஞ்சு கொள்ளக்கூடிய இன்னொரு வழி இருக்குது உங்களோட தொழுகைகளை பரது தொழுகைகளை வீட்டுக்குள்ள சொல்லாம ஆண்களையும் சொல்ற பரலு தொழுகைகளை சோம்பரப்பட்டு வீட்டுல தொழாம ஆபீஸுக்குள்ள தொழாம மஸ்திதிக்கு வந்து நீங்க தொழிலீங்கடா உங்களுக்கு கிடைக்கிற கூலி ஹஜ்ஜுடைய கூலி யாரு மஸ்திதுக்கு மக்தூபாத் பரலான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வாராங்களோ அல்லாஹ் அவருக்கு ஒரு ஹஜ்ஜர கூலிய கொடுப்பார் ஹஜ்ஜி கூலி என்ன சுவர்க்கம் ஹஜ்ஜி கூலி என்ன வறுமை இல்லாவாகுது ஹஜ்ஜத கூலி என்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது இந்த கூலிய தருவான் பரது தொழுகைகளை மஸ்ஜிதுல வந்து தொழுதா அஞ்சு நேரம் தொழுதா ஒரு நாளைக்கு அஞ்சு ஹஜ்ஜி செஞ்ச கூலி ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு ஹஜ்ஜி செஞ்ச கூலி பத்து வருஷம் தொழுதா பதினெட்டாயிரம் ஹஜ்ஜி செஞ்ச கூலி சொல்லையா தந்திருக்கிறான் பாவிக்கிறவங்க பாவிக்கிறாங்க ஆனா மஸ்ஜிதுக்கு வரும்போது மனசுல இதை எடுத்துக்கொண்டு வாங்க தொழுகிறதுக்கு மட்டுமல்ல போறேன் நான் மஸ்ஜிதுக்கு போறேன் ஹஜ்ஜுடைய நன்மையுண்டையும் இந்த பட்டோலையில போட்டுக்கொண்டு வாரத்துக்கு சஹிஹான ஹதீஸ் இன்னும் வழிய துறக்கிறாங்க நம்ம செல்லலாம் செல்லம் தொழுகைக்கு வந்தாலே ஒரு ஹஜ் மூணு ஹஜ்ஜ போட்டுக்கொண்டு போலாம் பழுது தொழுகைக்கு வாரவருக்கு மூணு ஹஜ்ஜ போடலாம் இரண்டாவது சொன்னாங்க செல்லல்லாஹுடைய செல்ல ஒருத்தர் மசிதுக்கு தொழுகைக்கு வாரார் போது தொழுகையுடைய எண்ணம் மட்டுமல்ல மசிதில இருந்து அங்க நடக்கக்கூடிய மதிலிசுகளில ஒரு நல்ல விஷயத்தை படிக்கணும் அல்லது எனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விடயத்தை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கணும் படிச்சு கொடுக்கணும் எந்த எண்ணத்தில வந்தாலும் அல்லா ஒரு ஹஜ்ஜர நன்மை இருப்பான் ஆனா ஷைதான் இந்த எண்ணத்தை எதுக்கூட மாட்டான் சும்மா அனுப்பிடுவான் பள்ளிக்கு ஷைதான் வர விட மாட்டார் கஷ்டம் இல்லாத எண்ணம் ஒரு சிரமமும் இல்ல வேர்வை வடிகிறதும் இல்ல ஹார்ட் வேகமா வேலை செய்ய போறவும் இல்ல சும்மா ஒரு சிந்தனை தான் நீங்க ஏழு மணி அடிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் பள்ளிக்கு வர நேரம் யோசனை பண்ணுங்க வராது விட மாட்டாங்க மூணாவது அமல் சொன்னாங்க செல்லம் ஹஜ்ஜி மட்டுமில்ல பெரிய அமல்கள் கூலி அடையிலும் பருது தொழுதுட்டு தடாரண்டு எலும்பி ஓடாம கொஞ்சம் இருந்து நூறு தஸ்தீகம் முடிச்சிட்டு போங்க புகாரியில் இருக்கிறது பணக்கார ஏழைகள் வந்தாங்க ரசூல் செல்லாசம் ஏழை மனுஷர் இல்லாதவங்க வந்தாங்க சொன்னாங்க யாரோ சூழல்லா செல்வந்தர்கள் நிறைய நன்மை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போறாங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க உம்ராவு போறாங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க ஜக்காத்து கொடுக்கறாங்க பள்ளி கட்டுறாங்க அனாதைகளை கொடுக்கறாங்க விதவைகளை கவனிக்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் ஏறாம இருக்குது பணம் இல்லாததாலே நாங்க நபி அலஹி சலாத்து வசலாம் சொன்னாங்க நீங்க அவங்களோட நன்மை அடையணும்டா அவங்க பணத்தை வச்சு என்னென்ன நன்மைகள் அடைஞ்சி முன்னேறி கொண்டு ரப்பிட்ட போறாங்களோ அந்த இடத்தை நீங்க அடையணும்டா வரலாறு தொழுகையை தொழுத பிறகு முப்பத்து மூணு சுபகானல்லா சொல்லுங்க முப்பத்து மூணு தடவை அலமது இல்லா சொல்லுங்க முப்பத்து மூன்று தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க நீங்க செல்வந்தர்கள் பணத்தால் அடைகிற ஹஜ்ஜி உம்ரா மட்டுமல்ல அவங்க எதையெல்லாம் அடைறீங்களோ இந்த தஸ்மீகால அந்த பெரிய அந்தஸ்துகளை நன்மைகள் அடைவீங்க கொஞ்ச நாளில திரும்பி வந்தாங்க சொன்னாங்க யார சூழல்லா இந்த செய்தி பணக்காரர்களை கேள்விப்பட்டு அவங்களும் தஸ்மி செய்யறாங்க இப்ப என்ன செய்ய செல்லல்லா செல்லம் சொன்னாங்க அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருள் எல்லாத்திலயுமே முன்னுக்கு போயிலா லாலிக்க பதுலுல்லா அது ரப்புடைய சிறப்பு ரப்பு கொடுக்கக்கூடிய கொடை அவன் நாடி அவர்களுக்கு கொடுக்கிறான் பாருங்க பள்ளி வாசலுக்கு வந்து மூணு ஹஜ்ஜ தூக்கிட்டு போறீங்க பள்ளிக்கு வாரீங்க ஒரு ஹஜ்ஜர கூலி இல்ம படிக்க படிச்சு கொடுக்கிற எண்ணத்தோடு வாரீங்க ரெண்டாவது ஹஜ்ஜர கூலி தஸ்மீக முடிச்சிட்டு போறீங்க மூன்றாவது ஹஜ்ஜி உம்ரா மஸ்ஜிது கட்டின கூலி ஏழைகள கூலி எல்லாத்தையும் தூக்கிட்டு போறீங்க எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் மறைச்சு இதை இத கேளா இது விளங்காது ஏண்டா ரெண்டு விஷயத்த ஒரே நேரம் கேளா இங்க பொறுமதி வந்திருக்குது காசட பொறுமதி டொலர்ட பொறுமதி இருக்குது கோல்டட பொறுமதி இருக்குது கொல்லுப்பிட்டு நீக்கிற வீட்டோட பொறுமை நீக்குது போட்டிக்கிற கடையில பொறுமை நீக்குது இதனால சொர்க்கத்திலே மர்மையிலும் பொறுமதியை விளங்க கஷ்டம் அத விளங்குறதுக்குள்ள இடம் நீக்குது தாராளமா தண்ணி கிடைக்கிற இடத்துல தண்ணீர பொறுமதியை விளங்கப்படுத்தலாம் எங்க தண்ணி சுட்டும் இல்லையோ அங்கதான் தண்ணீர பொறுமதி வழங்கும் நன்மையிட பொறுமதியை வழங்குறதுக்கு எங்க போனோம் அவரிட மண்ணுக்கு உண்மாம் அவரோட மண்ணுக்கு மறைஞ்சா ஒன்றுமே தெருபடாது இந்த காரும் தெருபடாது வைக்கலும் தெருபடாது பில்டிங்கும் தெருபடாது நகையும் தெருபடாது ஏ கொண்டு போறதுக்கு காசு இல்ல காசு இல்ல கப்பன்ல பொக்கட்டும் வச்சில்ல சும்மா போய் திறக்கிக்குது குழியில ஒண்ணுமே இல்ல அங்க இந்த காசை கொடுத்து வாங்க சாமான் இல்ல ரெண்டாவது ஹதீஸ்ல வந்து வாயில கபரிட மண் பட்டா உலகத்துல ஆசையில் நின்றுவான் சொன்னாங்க ரெண்டு குவியல் தங்கம் கொடுத்தாலும் மூணாவது இல்லையாண்டு ஏங்குறவன் தானா மனுஷன் ரெண்டு குவியல் மூணாவது மனிதன் இந்த ஆசைய மனச இந்த ஆசைய நிறச்சி போதும் என்ற எண்ணத்தை கொண்டு வாருது கபரிட மண் தானே வலாயம் ஜௌஃபபினி ஆதம் இல்ல துராம் ஆதமுடைய மகன் மனசிலிக்கிற பேராசைய கபரிட மண்ணா தவிர வேற எதையாலையும் நிரப்ப இயலாதன்னா அங்க போன பிறகு விளங்கும் ஹஜ்ஜர பொறுமதி என்ன அல்லா எவ்வளவு ஈஸியா கைக்குள்ள தந்திக்கிறான் அநியாயமாக்கிட்டு போனோமே அங்க விளங்கும் அங்க விளங்கின பிறகு வேலை இல்லை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பதில் விளங்கி வேலை இல்லை பரீட்சை எழுதுற நேரம் பதிவு வரணும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் பரீட்சை எழுகிற நேரம் பேப்பரை கொடுத்துட்டு வந்து சொன்னாரு இப்பதான் ஆன்சர் யாது வருகிறது என்ன பிரயோசனம் இதுதான் விளங்குற இடம் அல்லாஹுடைய நல்லே மேலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலிகள் அடைகிறதுக்கு இன்னும் வழிகளை திறந்திருந்தாங்க சொன்னாங்க சல்லாஹு அலஹி யாரு சுபகுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வாரார் பஜருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வாரார் தொழிலுக்கு போறார் இல்ல ராவைக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கொண்டு தெரிஞ்சா சுபகு பிறகு ஆடிக்கொண்டுதான் இக்கவாகும் தண்ணி போட்டவ மாதிரி இக்கவாகும் அவங்களுக்கு ஹஜ் அடையலா சுபகு தொழுகிறதே பெரிய விஷயம் சுபக தொழுதுட்டு சூரியன் உதயம் வரைக்கும் உட்கார்ந்திருக்கிறார் அல்லாவுடைய நிகழ்ல இருக்கிறார் அல்லாவுடைய சிந்தனையில இருக்கிறார் அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவண்டா இருபது நிமிஷம் பிந்தின பிறகு அப்படியே எழும்பி ரெண்டு ரக்கா தொழுகிறார் அதை நீங்க எந்த பேர்லயும் தொலையிலும் இஸ்ராக் என்று சொல்லுங்க பிரச்சனை இல்லை ரெண்டு ரக்காத்து தொழுகிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி செல்லம் சொன்னாங்க ஒன்னரை மணித்தியாலம் ஒன்னரை மணித்தியாலம் இருக்கிறார் பஜிருக்கு மசிலுக்கு வந்தார் அப்படியே ஒரு ஒன்னரை மணித்தியாலம் இருந்தார் ரெண்டு ரக்காத்து தொழுதார் இவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவிட கூலி கிடைக்கும் ஆட்கள் சந்தேகப்படுவாங்களே இதுக்கு இவ்வளவு பெரிய நன்மைன்னு கொடுப்பானா ஒரு மாதம் செலவழிச்சு இருபத்தஞ்சு லட்சம் செலவழிச்சு மக்கள் பயிற்சி செய்யற ஹஜ்ஜர நன்மைய இந்த ஒன்னரை மணிக்கு அமலுக்கு கொடுப்பாரா சந்தேகம் வராம இருக்கா சொன்னாங்க முழுமையான கூலி கிடைக்கும் முழுமையான ஹஜ்ஜுடைய உம்ராவிட கூலி கிடைக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது போல இன்னும் சில அமல்களையும் சொன்னாங்க இன்னும் அவங்களை சொல்லி கொடுத்தாங்க உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்க ஹிதுமத் செய்யறதும் ஹஜ்ஜு செய்யறத விட பெரிய கூலிய பெற்று தருமா ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைய சொல்றாங்க உங்களோட வாப்பவ அல்லாஹ் ஹயாசோட வச்சிருக்கிறான் அல்லது உங்களோட தாயை வச்சிருக்கிறான் அல்லது ரெண்டு பேரையும் உயிரோட வைத்திருக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் மனம் குளிர நீங்க ஹிதுமத் செய்வீங்கடா மற்ற ஆட்களை செய்ததான் ஹிதுமத் ஊழியம் பணிவிடை பெற்றோருக்கு அப்படியெல்லாம் செய்யணும் பெற்றோருக்கு அப்படியெல்லாம் செய்யணும் தாய் தந்தைகளுக்கு பேருபகாரம் செய்யணும் அவங்களை செய்யறது உபகாரம் அல்ல பெற்றோருக்கு செய்யணும் பேருபகாரம் ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது ரசூலுல்லாய் சொல்றாங்க யாரு பெற்றோருக்காக அவங்களோட துவாக்கல்ல பெற்றோரு துவா செய்யலையோ அவங்க ரிசுகில நெருக்கடி ஏற்படுத்துவாங்க அல்லாஹ் அநேகமாக அல்லாமா தனாபிசி அவருடைய கிதாபில் எழுதிக்கிறார் யாரு துவாக்கல்ல சின்ன வயதில் எங்களுக்கு இறக்கம் காட்டி எங்களை வளர்த்தது போல இப்ப அவர்களுக்கு நீ இறக்கம் காட்டி என்று யார் பெற்றோர்களுக்கு துவா இல்லையோ அல்லாஹ் அவரை ஏழ்மையை கொண்டு பொருளாதார கஷ்டங்களை கொண்டு சோதிப்பான் எழுதப்பட்டிருக்கு சொன்னாங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லாலே பெற்றோருக்கு நீங்க செதுமை செய்யறதே ஹஜ்ஜை விட பெரிய கூலிய பெற்று தருவன்னு சொன்னாங்க இது போல இன்னும் சில நன்மைகளையும் செல்லல்லாஹ் செல்லம் அறிவிச்சிருக்கிறார் அல்லாஹுடைய நல்லது யாருகளே மேலும் சொன்னாங்க உங்களோட முஸ்லிம் சகோதரர் ஒருத்தர் அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறீங்க அவருடைய ஒரு ஹாஜர் அவரை செஞ்சு கொள்ளலாம் இருக்கிறார் அவருக்கு உடலால பயிற்சி நீங்க உதவி செஞ்சு கொடுக்கிறீங்க தெரியாம இருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கிறீங்க காட்டி கொடுக்கிறீங்க அல்ல இவருக்கும் ஹஜ்ஜுடைய கூலியை கொடுப்பாங்க மேலும் சொன்னாங்க மேலா நிமிஷம் அல்லாஹு செல்லம் யாரு ஜும்மாவுடைய தொழுகைக்காக குளித்து தயாராகி நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வாராங்களோ இவங்களும் ஹஜ்ஜு உம்ரா செய்யறதுக்காக இஹராம் கட்டிக்கொண்டு வாரவங்களை போலன்னு சொன்னாங்க ஆதாரபூர்வமான செய்திகளை உங்களுக்கு சுருக்கமா சொல்ற ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள் அடுக்கி கொண்டு போனா அதுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படியான வழிகளை ஹஜ்ஜிக்கு போகாம வீடுகள்ல ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த கூலியிலிருந்து தூரமாக படாது என்பதற்காக அல்ல அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறார் பள்ளிவாசலுக்கு வந்து அடையக்கூடிய நன்மைகளை வீட்டில தொடக்கூடிய இடத்துல இருந்து பெண்களும் அடைஞ்சு கொள்ள இயலும் ஆண்கள் மசிலுக்கு வந்து அடையக்கூடிய நன்மைகளை பெண்கள் வீட்டில அவர்கள் தொழுமிடத்தில இருந்து அடைஞ்சு கொள்ளலாம் ஏன் சொன்னாங்க பெண்கள் வீட்டில தொழுகிறதே மசிதில தொழுகிறத விட அவங்களுக்கு சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் அவங்களுக்குரிய கூடிய கொடுத்தார் கண்ணியமான அல்லாஹுடைய யார்களே இப்படியான ஒரு நிலைமையில நாம் இருக்கிற நேரம் ஒரு சோதனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க திரும்பினாலும் சோதனையான செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறோம் கவலையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன் பயமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் தைரியமாக இருக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்கள் அநியாயம் செய்தவங்கள் அல்ல முஸ்லிம்கள் இன்னொருவனை இல்லாமலாக்கிறவங்கள் அல்ல முஸ்லிம்கள் துரோகம் செய்தவங்கள் அல்ல யாராவது பாவம் செய்யறாங்கள் என்றா இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பாவம் செய்யுங்க இஸ்லாம் சொன்ன முறையில அவங்க ஈமான அல்லாவுடைய நம்பிக்கைய பூரணப்படுத்தாததால ஈமான ஏற்பட்ட குறைபாட்டினால அவங்க தவறுகளை செய்யறாங்களே தவிர அது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் அல்ல இதே நேரம் எல்லா காலத்திலே இருந்த ஒரு பிரச்சனை தான் சூழ்ச்சி என்னது கெட்ட சூழ்ச்சி சூழ்ச்சி என்ன நாங்க செய்யாத பாவத்தை எங்களை தலையில கெட்ட நாங்க பாவம் செய்யவும் இல்ல ஒரு தீய வேலையை செய்யும்படி காட்டிக் கொடுக்கவும் இல்ல யாரையும் தூண்டவும் இல்ல யாருக்கும் நாங்க பின்னால இருந்து உதவி செய்யவும் இல்ல யாரோ செஞ்ச தவறு அல்லது தவற செய்ய வச்சு பின்னால இருந்து திட்டமிட்டு அப்பாவிகள் தலையில சும்மா இருந்த ஒரு சமூகத்துடைய தலையில நல்ல மனிதர்கள தலையில அந்த கெடுதிய தூக்கி வைக்கிறதுக்கிறேன் அல்லாவுக்கு ரொம்ப கோபம் ஆரம்பிச்சு எங்க குரான் இத பத்தி நிறைய இடங்கள்ல பேசி இதுக்கு குரான் சொல்ற மக்கள் நல்ல மக்களுக்கு நல்ல மக்கள் ஒரு ஆளை நல்லவன் ஆக்கிறதுக்கு திட்டம் போட்டு அவரை நல்லவனாக ஆக்க முயற்சி செய்யறது இது கட்டல் அல்ல ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யறது ஒரு சமூகத்துக்கு தீங்கு செய்யறது ஒரு ஊருக்கு தீங்கு செய்யறது இது அல்லாவுக்கு விருப்பமே இல்ல அல்லா சொன்னால் யார் அப்படி தீங்குக்கு சூழ்ச்சி செய்ய படம் கீழ பின்னால இருந்து அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய அடுத்தவன் தலையில குத்தங்களை சுமத்த யாரு நினைக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல அல்லா செய்து கொள்வாங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டாருன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க போட்டாங்க அவங்க சதிகளை பின்னாங்க அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஐடியாவை போட்டாங்க நபிமார்களுக்கு மூமிங்களுக்கு எதிராக விளங்கிக்கோங்க அல்லாவிட்டு அதை விட பெரியது மலையே இடிஞ்சு விழுகிற மாதிரி சூழ்ச்சியை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் வச்சிருக்கிறது அதை உடைக்கிறதுக்குள்ள ஆயிட்டார் அந்த சூழ்ச்சிகளால மலைகளை இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தாலும் அல்லாவிடத்தில் இருக்கிற மக்களே அல்லாவிடத்தில் இருக்கிற சூழ்ச்சி ரொம்ப பெரியது என்று சொல்லியிருக்கிறார் வரலாறு நெருகிலையும் அது இருக்கிறது அல்லாவுடைய நேரடியார்களே ஆள் ஒரு மிகப்பெரிய செய்திய உலகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உலகத்தில் உள்ள சக்திகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பெரிய ஒரு இடத்துல இருந்தால் சூழ்ச்சியும் அநியாயம் செய்வது லேசு கேட்க ஆள் இல்ல பார்க்க ஆள் இல்ல விசாரிக்க ஆள் இல்லை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஆள் ஒரு தெளிவான செய்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் செய்து சொல்லுது யாரு சூழ்ச்சி பண்றாங்களோ யாரு அநியாயம் செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்களோ அது அவங்களில தான் வந்து முடியுமா பல எகைக்குள் மக்கள் செய்யும் இல்லாத பல எகைக்குள் மக்கள் செய்யும் இல்லாத மோசமான திட்டமிடல் மோசமான சூழ்ச்சிகள் அவங்களோட வந்துதான் முடியும் அவங்களோட தான் அது வந்து சேரும் என்று அல்லாஹு சமூக கூட்டத்தார்கள் உலகத்தில் இருந்து ஒரு பலமான கூட்டம் அவரால் ஆட்கள் அவங்க கால ஓங்கி அடித்தாலே பூமிக்குள்ள பைத்திரும் கால் கை விரல்களால மலையில் உள்ள கல்லுகளை தொடங்கி வீடு கட்டினாங்க இவங்க சாதிகளை கொள்றதுக்கு திட்டம் போட்டாங்க பெரிய சம்பவம் சாலிகளை ரோட்ல வர்ற வரைக்கும் குகை ஒன்றுக்குள்ள ஒளிஞ்சி சத்தம் இல்லாம இருந்தாங்க ஆறு நேரம் ஆண்ட கதையை முடிப்போம் இவங்க எல்லா சூழ்ச்சியும் பண்ணி முடிந்த பிறகு அல்லா உண்டுதான் செஞ்சான் குகையில வாசலை அடக்கிற அளவுக்கு ஒரு கல் ஒன்று இறக்கி விட்டான் குகை உள்ளுக்கே செத்து போயிட்டாங்க சூழ்ச்சி பண்ணினாங்க அடுத்தவன் அழிக்க அல்ல ஒரு கல்லத்தா இறக்கிறான் அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அவங்கள கதை முடிஞ்சு போயிட்டேன் குடும்பத்தில் இருந்து ஒரு பூமி அவன் எப்படி ஆட்சி செஞ்சவன் முழு துணியாவையும் ஆட்சி படைச்சால் எகிப்து ஆட்சி படைச்சால் பதினாறு லட்சம் அவசத்தை கையில வச்சிருந்தார் எப்படி எல்லாம் அநியாயம் பண்ணினா எப்படி எல்லாம் சூழ்ச்சி பண்ணினா அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே ஒரு ஆம்புல ஈமான் கொண்டதனால மிக மோசமாக கொல்லப்படும் குடும்பத்தை சேர்ந்த ஈமான் தாரியான ஒரு மனிதர் சொல்றாரு அவரை அடிச்சு கொள்ற நேரம் கேட்டாரு மனுஷனை சொல்றீங்க இந்த முடிவு என்னாச்சு அவரை கொண்டாங்க கடைசி என்னாகுது அவர் சுவர்க்கத்துக்கு பேச நின்றாரு யாரு சூழ்ச்சி பண்ணினோ அந்த பிராவனும் அவனோட இருந்த படையினரும் குரான் சொல்லுது இப்போதும் அவங்கள கபல்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் நெருப்பு மூட்டப்படுகிறது கியாமத்திலே நரகத்துக்கு அனுப்புவோம் என்றார் النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குரான் சொல்றான் இது ஒரு பொதுவான சுன்னத் நல்ல விஷயங்கள் நடக்கிற நேரம் ஈமானுடைய பணிகள் நடக்கிற நேரம் சில விஷ கிருமிகளை சூழ்ச்சிக்காக நாங்க நிப்பட்டுறேன் ஒவ்வொரு கிராமத்திலையும் அங்குள்ள ஆக பெரிய விஷமிகளை அந்த ஊருக்கு சூழ்ச்சி செய்தவங்களாக ஆக்கியிருக்கிறோம் அவங்க எல்லா சூழ்ச்சியும் பண்றாங்க எல்லா வேலையும் பண்றாங்க அவங்க முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா வமாயம் குருண இல்லாவி அம்புத்தையும் வமாய ஷோரூன் அவங்களுக்கு தெரியா அவங்க சூழ்ச்சி பண்ணிக்க அவங்களுக்கு தான் ஈமான்தாரிகளுக்கு அவங்க சூழ்ச்சி பண்ணல அவங்களோட அழிவுக்கு அவங்களே குழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி உலகம் சொல்லு குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய நல்லதார்களே ஆகவே இந்த விடயத்தில ரொம்ப தெளிவாக ரொம்ப தைரியமாக ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப தெளிவான பார்வையோட அல்லாஹுடைய ஹசானாவ அல்லாஹுடைய அரசியலில் இறங்கக்கூடிய அந்த உதவிகளின் மீது பூர்த்தியான நம்பிக்கையோட வாழக்கூடிய நிலைமை உருவாக்குறதோட எங்களை செய்கிற தவறுகளையும் திருத்திக்கணும் நிலமகள் திடீர் திடீர் என்று மாறுறது சும்மா அல்ல நிலமகள் மாறுறது ஒன்றே நாங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறதாங்க ரெண்டாவது எங்களோட இருக்கிறவங்க பாவம் செய்யும் போது நாங்க அதை கண்டுகொள்ளாம எங்கட தொழிலையும் எங்கட ஆஷா பாஷங்கள்லையும் எங்கட கல்யாணங்கள்லையும் எங்கட ஏனைய விடயங்களிலையும் நாங்க மெய் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறது இப்படியான நிலைமைகள் உண்டாகிறதுக்கு காரணமாக அமையும் குரான் சொல்லுது உங்களுக்கு ஏற்படுற முசீபத்துகள் நீங்க கையால செஞ்ச பாவங்களால தான் என்று சொல்றாங்க எனவே வல்லவன் அல்லாஹு சுபானுவ தாலா இந்த உலகத்தில அவர் எதுக்காக எங்களை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கும் அஜுடைய உம்ராவுடைய நன்மைகள் எந்தெந்த அமால்கள் மூலம் அடைய முடியுமோ அந்த அமல்களை மௌத்து வரை தேடுதலாக செய்து அடைந்து கொள்வதற்கும் எல்லா சர்றுகள் இருந்தும் எல்லா மக்கள்கள் இருந்தும் எல்லா அநியாயங்கள் இருந்தும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்வதற்கும் அல்லாஹு சுபானுவ தாலா எங்கள் அனைவருக்கும் தௌசி செய்வானாக இந்த நாட்டை அல்லாஹு தாலா சமாதானமான ஒரு நாடாக ஆக்குவானாக முழு உலகத்திலேயும் சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துவானாக அநியாயங்கள்